சதாஸ்துதி என்னையற்ப நேரமும் மறக்கிலாதநாதனே ஏகனே இறைவனே ராசராசராசனே உன்னையற்ப நேரமும் ஒழிந்திருக்கலாகுமோ உனது நாட்டம் எனது நாவில் உதவி செய்விரீசனே அமிர்தமுண்ணல் எல்லையற்று நின்ற சோதி ஏகமாயெரிக்கவே வல்ல பூரண பிரகாஷரேக போகமாகியே நல்ல இன்பமோன சாகரத்திலே அழுத்தியே நாடோணாத அமிர்தமுண்ட நான் அழிந்து நின்ற நாள் தேஜோரூபம் ஆனவாரதாயிடும் அகண்டமான ஜோதியை ஊனை காட்டி உம்முளே உகந்து காணவல்லிரே ஊன காயமாளலாம் உலக பாரமாளலாம் வான நாடும் ஆளலாம் வண்ண நாடராணையே பூசை நித்தமும் மணி துலக்கி நீடு மூலை புக்கிருந்து கத்தியே கதறியே கண்கள் மூடி என் பயன் எத்தனை பெருண்ணினும் எட்டிரண்டும் பத்தலோ வத்தனுக்கிதற்குமோ அறிவிலாத மாந்தரே பிறவி எட்டிரண்டும் கூடியே லிங்கமான தேவனை மட்டதாகவும் உம்முளே மதித்து நோக்க வல்லிரேல் கட்டமான பிறவியன் கருங்கடல் கடக்கலாம் இட்டமான வெளியினோடு இசைந்திருப்பீர் காண்மினே பஞ்சாட்சரம் உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடம் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் அதொன்றுமே சிவாயமே பிரம்மஸ்வரூபம் பன்னிரண்டு நாளிருத்தி பஞ்சவண்ணமோத்திட மின்னியம் வெளிக்குள்ளின்று வேறெடுத்தமர்ந்தது சென்னியான தலத்திலே சிவனின்றியங்கிடம் பன்னியுன்னி ஆய்ந்தவர் பரபிரம்மாவரே சுடர் தச்சுவாயிலுச்சி மேலாயிரம் தலங்களாய் முச்சுடரும் ஓவிரண்டு மூண்டெழுந்த தீச்சுடர் வச்சிரம்மதாகியே வளர்ந்து நின்றதெவ்விடம் இச்சுடரும் இந்திரியமும் மேகமானதெங்கனே மூர்த்தி விசேஷம் முத்தி சித்தி தொந்தமாய் முயங்குகின்ற மூர்த்தியை மற்றுதித்த ஐம்புலன்களாகும் அத்திம் அப்புலன் அத்தனித்த காலகண்டரன்பினால் அனுதினம் உச்சரித்துளத்திலே அறிந்துணர்ந்து கொண்மினே அனாதி അണ്ണലാരനാദിയായ അനാദിമൂനനാദിയായി പെണ്ണുമാണും ഒന്നലോ പിറപ്പതാകും ഒന്നലോ കണ്ണിലാനിൻ ശുക്കിലങ്കരുത്തൊടുങ്കി നിன்ற പിൻ മണ്ണുളോറും വെണ്ണുളോറും വന്നവാരതെങ്ങനെ ஞானநிலை திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பனெம்பிரான் முக்தியான விந்துளே முளைத்தெழுந்து செஞ்சுடர் சித்தினில் தெளிந்த போது தேவர் கோயில் சேர்ந்தனன் அத்தனாடல் கண்டபோது அடங்கியாடலுற்றதே பிறவாமை வல்ல வாசல் ஒன்பது மருந்தடைத்த வாசலும் சொல்லும் வாசல் ஓரைந்தும் சொல்ல விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசலூடு போய் எல்லை வாசல் கண்ட பெண் இனி பிறப்பதில்லையே சோதி ஆதியானதொன்றுமே அநேக ரூபமாயமாய் பேத பேதமாய் எழுந்த சர்வ ஜீவனான பெண் ஆதியோடு கூடி மீண்டெழுந்து ஜன்மமான பெண் சோதியான ஞானியரம் சத்தமாயிருப்பரே வினை நீக்கம் வண்டு பூமணங்களோடு வந்திருந்த தேனெல்லாம் உண்டுளேயடங்க வண்ணமோதுலிங்க மூலமாய் கண்டு கண்டு வேரிலே கருத்தொடுங்க வல்லிரேல் பண்டு கொண்ட வல்வினை பரந்திடும் சிவாயமே பஞ்சாட்சரம் ஓரெழுத்து லிங்கமாக ஓதும் அக்கரத்துளே ஓரெழுத்து இயங்குகின்ற உண்மையை அறிகிலேர் மூவெழுத்து மூவராய் முளை தெழுந்த சோதியை நாலெழுத்து நாவுளே நவின்றதே சிவாயமே தூரம் தூர தூர தூரமும் தொடர்ந்தெழுந்த தூரமும் பாரபாரமென்றுமே பறைத்திருந்த பாவிகாள் நேர நேர நேரமும் நினைத்திருக்க வல்லிரேல் தூர தூர தூரமும் தொடர்ந்து கூடலாகுமே சிவபூசை குண்டலங்கள் பூண்டு நீர் குளங்கள் தோறும் மூழ்கிறீர் மண்டுகங்கள் போல நேர் மனத்தின் மாசருக்கிலேர் மண்டையேந்து கையரை மனந்திருத்த வல்லிரேல் பண்டை மாலை என்ற பணிந்து வாழலாகுமே வீடு கூடு கட்டி முட்டையிட்டு கொண்டிருந்தவாறு போல் ஆடிரண்டு கன்றை என்ற அம்பலத்துளாடுதே மாடு கொண்டு வெண்ணையுண்ணு மானிட பசுக்களே வீடு கண்டு கொண்ட பின்பு வெட்ட வெளியும் காணுமே ஒடுக்கம் உள்ளதோ பிறப்பதோ உயிர் பொடுங்கி நின்றிடம் மெல்ல வந்து கிட்ட நீர் வினவ வேண்டும் என்கிறேர் உள்ளதும் பிறப்பதும் ஒத்த போது நாதமாம் கள்ளவாசலை திறந்து காண வேண்டும் ஆதரே கிரியை விளக்கல் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புட்பஞ்சாத்தியே சுற்றி வந்து மொணமொண என்று சொல்லும் மந்திரமேதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவங் கரிச்சுவை அறியுமோ ஐக்கியம் நானுமல்ல நீயுமல்ல நாதனல்ல ஓதுவேன் வானிலுள்ள ஜோதி அல்ல ஜோதி நம்முள் உள்ளதே நானும் நீயம் ஒத்த போது நாடி காணலாகுமோ தான தான தத்த தான தான தான தானனா நிச்சயம் நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நிற்பதொன்றுதான் நல்லதென்ற போதது நல்லதாகி நின்ற பெண் நல்லதல்ல கெட்டதென்றால் கெட்டதாகுமாதலால் நல்லதென்று நாடி நின்ற நாமம் சொல்ல வேண்டுமே பிறவி விளக்கல் பேய்கள் கூடி பிணங்கள் தின்னும் பிரியமில்லா காட்டிலே நாய்கள் சுற்ற நடனமாடும் நம்பன் வாழ்க்கை ஏதடா தாய்கள் பாலுதிக்கும் இச்சை தவிர வேண்டி நாடினால் நோய்கள் பட்டுடல்வதேது நோக்கி பாரும் பொம்முளே நிலையாமை உப்பை நீக்கில் அழுகி போகும் ஊற்றையாகும் உடலினே அப்பியாசை கொண்டிருக்கலாகுமோ சொல்லறிவிலா தப்பிலை கெட்டதடியனாகும் மனமே கேள் ஒப்பிலாசம் சடையனாகும் ஒருவன் பாதம் உண்மையே இதுவும் அது பிறப்பெல்லாம் இறப்பதுண்டு பேதை மக்கள் தெரிகிலாது இறப்பதில்லை என மகிழ்ந்து எங்கள் உங்கள் சொத்தென குறிப்பு பேசி திரிவரன்றி கொண்ட கோலம் என்னவோ நிரப்பும் பொந்தி அழிந்த போது நேசமாமோ ஈசனே மாயை விளக்கம் சுட்டரித்த சாந்து பூசும் சுந்தர பெண்மதி முக திட்டனத்தெழுத்தறியாது ஏங்கி நோக்கும் அதிபலீர் பெட்டகத்து பாம்புரங்கும் பித்தலாட்டமறியிரோ கட்டவிழ்த்து பிரம்மன் பார்க்கில் கதி உமக்கு ஏது காண் சரியை விளக்கல் வேதமோது வேலையோ வீணதாகும் பாரிலே காத காத தூரமோடி காதல் பூசை வேணுமோ ஆதிநாதன் வெண்ணையுண்ட அவனிருக்க நம்முளே கோது பூசை வேதமேது குறித்து பாரும் உம்முளே சர்வ வியாபகம் பரமில்லாததெவ்விடம் பரமிருப்பதெவ்விடம் அறமில்லாத கட்க பரமிலைய தொன்மையே கரமிருந்து பொருளிருந்து அருளில்லாத போதது பரமில்லாத சூன்யமாகும் பாழ்நரகமாகுமே பொதுநிலை மாதர்த்தோள் சேராத தேவர் மாநிலத்தில் இல்லையே மாதர்த்தோள் புணர்ந்த போது மனிதர் வாழ் சிறக்குமே மாதராகும் சக்தி ஒன்று மாட்டிக்கொண்டதாதலால் மாதராகும் நீலி கங்கை மகிழ்ந்து கொண்டான் ஈசனே ஈஸ்வர கிருபை சித்தரென்றும் சிறியரென்றும் அறியொணாத சீவர்கள் சித்தரிங்கிருந்த போது பித்தரென்று எண்ணுவேர் சித்தரிங்கிருந்தும் என்ன பித்த நாட்டிருப்பரே அத்த நாடும் இந்த நாடும் அவர்களுக்கெலாம் ஒன்றே மாதர் மையல் மாந்தர் வாழ்வு மண்ணிலே மறந்த போது விண்ணிலே சாந்தனான ஆவியை சரிப்படுத்த வல்லிரேல் வேந்தனாகி மன்றுளாடும் விமலன் பாதம் காணலாம் கூந்தலம்மை கோணலொன்றும் குறிக்கோணாதி துண்மையே சரியை நியமனம் சருகருந்தி நீர் குடித்து சாரல் வாழ்த்தவ சிகாள் சருகருத்தில் தேகம் குன்றி சஞ்சலம் உண்டாகுமே வருவிருந்தோடுண்டுடுத்தி வளர்மனை சுகிப்பிரேல் வருவிருந்தோ நீசனாகி வாழ்வழிக்கும் சிவாயமே பூவலம் விளக்கல் காடுமேடு குன்று பள்ளம் காணிலார கற்றியம் நாடு தேசம் விட்டலைவர் நாதன் பாதம் காண்பரோ கூடு விற்றகண்டு நாவி கூத்தனூர்க்கே நோக்கலால் வீடு பெற்றரன் பதத்தில் வீற்றிருப்பரில்லையே சிதாகாசஸ்தாபனம் கட்டையால் செய்தே வரும் கல்லினால் செய்தே வரும் மட்டையால் செய்தே வரும் மஞ்சளால் செய்தே வரும் சட்டையால் செய்தே வரும் சாணியால் செய்தே வரும் வெட்ட வெளிய தன்றி மற்ற வேறு தெய்வம் இல்லையே கொலை விலக்கல் தங்கள் தேகம் நோய் பெருந்தனை பிடாரி கோயிலில் பொங்கல் வைத்து ஆடு கோழி பூசை பலியை எட்டிட நங்க சொல்லு நலி மிகுந்து நாளும் தேய்ந்து மூஞ்சுராய் உங்கள் குல தெய்வம் உங்கள் குரு குலைப்பதுண்மையே மோசம் விளக்கல் ஆசை கொண்ட நூதினமும் அந்நியர் பொருளினை மோசம் செய்த பகரிக்க முற்றிலும் மலைபவர் பூஷையோடு நேமனிட்டை பூர்விக பாதகர் காசினியில் ஏழு நரகை காத்திருப்பதுண்மையே சரியை விளக்கல் நேசமுற்று பூசை செய்து நீரு பூசி சந்தனம் வாசமோடணிந்து நெற்றி மைத்திலர்த்தம் இட்டமே மோசம் பொய்ப்புனை சுருட்டு முற்றிலும் செய்மூடர்கள் வேஷரீகளம் புரண்ட வெண்ணிராகும் மேனியே வாதிகள் தன்மை வாதம் செய்வேன் வெள்ளியும் பொன் மாற்றுயர்ந்த தங்கமும் போதவே குரு மொட்டிக்க பொன் பணங்கள் தாவன சாதனை செய்தெத்தி சொத்து தந்ததை கவர்ந்துமே காத தூரம் ஓடி செல்வர் காண்பதும் அருமையே பொய்யோகி யோகச்சாடை காட்டுவார் உயரவும் எழும்புவார் வேகமாக அட்டச்சித்து வித்தை கற்று நெட்டுவார் மோகம் கொண்டு மாதரின் முத்திரப்பை சிக்கி பின் பேயது பிடித்தவர் போல் பேருலகில் சாபரே பொய்க்காய கற்பம் காய காயம் உண்பதாக கண்டவர் மதித்திட மாய வித்தை செய்வதெங்கு மடிப்பு மோசம் செய்பவர் நேயமா கஞ்சா அடித்து நேர பீனை தின்பதால் நாயதாக நக்கி மோக்கி நாட்டினில் அலைவரே ஷரீர நிலையாமை நீரினில் குமிழி ஒத்த நிலையிலாத காயமென்று ஊரினில் பறையடித்துதாரியாய் திரிபவர் சீரினில் உனக்கு ஞான சித்தி செய்வேன் பாருன நேரினில் பிறர் பொருளை நீளவும் கைப்பற்றுவார் வேததாரிகள் காவியும் சடைமுடி கமண்டலங்களாசனம் தாவுருத்திராட்சம் யோக தண்டு கொண்ட மாடுகள் தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே பாவி என்ன வீடெல்லாம் பருக்கை கேட்டலைவரே பொய்ஞானிகள் முத்திச்சேர சித்தி இங்கு முன்னளிப்பின் பாரன சத்தியங்கள் சொல்லி எங்கும் சாமி வேடம் பூண்டவர் நித்தியம் வயிறு வளர்க்க நீதி ஞானம் பேசியே பக்தியா பணம் பறித்து பாழ்நரகில் வீழ்வரே சிலாஸ்துதி விளக்கல் செம்மை சேர்மரத்திலே சிலை தலைகள் செய்கிறீர் கொம்மையற்ற கிளையில் பாத குரடு செய்தழிக்கிறீர் நொம்முளே விளங்குவோனை நாடி நோக்க வல்லிரேல் இம்மளம்பும் உம்மளம்பும் எம்மளம்பும் அல்லவே பொய்வேடர்கள் எத்திசை எங்கெங்கும் ஓடி எண்ணிலாத நதிகளில் சுற்றியும் தலை முழோக சுத்த ஞானியாவரோ பக்தியோடரன் பதம் பணிந்திடாத பாவிகாள் முக்தியின்றி பாழ்நரகில் மூழ்கினொந்தலைவரே சிலாஸ்துதி விலக்கல் கல்லு வெள்ளி செம்பிரும்பு காய்ந்திடும் தராக்களில் வல்ல தேவ ரூபபேதமங்கமைத்து போற்றிடில் தொல்லையற்றிடப் பெரும் சுகந்தருமோ சொல்லுவேர் இல்லை இல்லை இல்லை இல்லை ஈசனான இல்லையே பஞ்சாட்சரம் இச்சகம் ஜனித்ததூவும் ஈசனைந்தெழுத்திலே மெச்சவும் சராச்சரங்கள் மேவும் ஐந்தெழுத்திலே உச்சிதப்பல உயிர்கள் ஓங்கலஞ்செழுத்திலே நிச்சயம் மெஞான போதம் நிற்கும் ஐந்தெழுத்திலே சாத்திரம் சாத்திரங்கள் பார்த்து பார்த்து தான் குருடு ஆவதால் நேத்திரங்கெட்டவையோனே நேர்த்துதீசை மூடர்கள் பாத்திரம் அறிந்து மோன பக்தி செய்ய வல்லிரேல் சூத்திரபடியாவரும் சுத்தராவரங்கினே மன நிச்சயம் மனவுரூதி தானிலாத மட்டி பிணமாடுகள் சினமுறப் பிறர் பொருளை சேகரித்து வைத்ததை தினம் தினம் ஊரெங்கும் சுற்றி திண்டிக்கே அலைபவர் இனமதில் பலர்கள் வையும் இன்பமற்ற பாவிகள் பஞ்சாட்சரம் சிவாய வசி என்னவும் ஜபிக்க இச்சகம் எல்லாம் சிவாய வசி என்னவும் ஜபிக்க யாவும் சித்தியாம் சிவாய வசி என்னவும் ஜபிக்க வானமாளலாம் சிவாய வசி என்பதே இருதலை தியாகுமே சிவாய வசி என்னவும் ஜபிக்க இச்சகமாளலாம் சிவாய வசி என்னவும் ஜெபிக்கையாவும் சித்தியாம் சிவாய வசி என்னவும் ஜெபிக்கவானமாளலாம் சிவாய வசி என்பதே இருதலைத்தியாகுமே சிவவாக்கியர் பாடல்கள் மூலம் முற்றிற்று ஹரி ஓம்